الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فيا أيها الإخوان اتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة هرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتل المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين عن ابن عباس رضي الله عنهما أنه أن رسول الله صلى الله عليه وسلم صام يوم عاشوراء وأمر بصيامه متفق عليه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹின் கிருப்பையால் இன்றைய முத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் சகல வல்லமையும் பொருந்தியவன் ஆக்கும் அளிக்கும் சக்தி பெற்றவன் உலகத்தில் அனைவர்களுக்கும் ஒன்றுபோல் கிருபை செய்யக்கூடியவன் அவனை அஞ்சி வாழ்ந்த நல்லடியார்களை சுருக்கத்தில் சேர்ப்பவன் அவனுக்கு மாற்றம் செய்தவர்களை தண்டிப்பவன் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இல்லாம சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றம் இறுதி போதர் சன்மார்க்க போதகர் ஈருலக தலைவர் எங்கள் இரு மேலான கண்மணி முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை வாழ்ந்து நாட்டிய வழியை எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் சாபியங்கள் சபா தாபியங்கள் இமாம்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாவின் அழைப்பை ஏற்று அவனது மாளிகையாமி பள்ளிவாசலில் வைத்துக்காப்புடைய நீயத்தோடு வந்த மறந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு தபாரகவத்தாலா எவைகளை எல்லாம் எமது வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படியே இருக்கின்றானோ அவைகள் இயலுமானவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டு தவிர்த்து விலை நடந்து கொள்ளும்படி தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் தங்கள் அனைவர்களுக்கும் மத்தியத்தின் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு முஹர்ரம் மாதம் குறை ஐந்து புது வருடத்தின் முதலாவது புத்துபாவில் அமைந்திருக்கின்றோம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய புத்துபாவை விஜயுடைய முக்கியத்துவம் முஹர்ரம் மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சுருக்கமாக நாம் பார்ப்போம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்று எங்களுக்கு முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது தாண்டி கொண்டே செல்கின்றோம் எங்களை கடந்து ரமலான் கழியுது அச்சு கழியுது கபீனலோவல் கழியுது முஹர்ரம் கழியுது ஆனால் எங்களிலே எந்த மாற்றமும் வரவில்லை எவ்வாறு நாங்கள் முந்தைய வருடத்தில் இருந்தோமோ அதே கொள்கையில் அதே பொய்யில் அதே புரட்டில் அதே ஏமாற்றில் அதே அட்டூழியங்களில் அடுத்த வருடத்தை நாங்கள் சந்திக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சோதரனே மாமீனை ஹஸ்னால் இமாம் ரஹிமஹுல்லா ரஹியா உலமுத்தின் கிதாபில் எழுதுகின்றார்கள் ஒரு மனிதன் புது வருடத்தை அடைகின்றானா அவன் ஒரு வருடம் கபருக்கு நெருங்கிவிட்டான் துன்யாவுடைய வாழ்க்கையில் இருந்து ஆஹ்ராவுக்கு ஒரு வருடம் நெருங்கிவிட்டான் அல்ல ஒரு மாதம் நெருங்கிவிட்டான் முந்தின மாதத்தை விட இந்த மாதம் கபரின் பக்கம் நெருங்கிவிட்டான் முந்தின கிழமையை விட இந்த கிழமை கபரின் பக்கம் நெருங்கிவிட்டான் நேற்றைய விட இன்று அவனுடைய வாழ்நாளில் வயதை கூடிக்கொண்டு போகும் பொழுதெல்லாம் கபரின் பக்கம் மனுஷரின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றான் ஆனால் மனிதா நீ இதை உணர்றதா இல்ல உன்னை மறுமையின் வாழ்க்கைக்கு நன்மைகளை சேர்க்கிறாய் இல்ல என்று கிதாபில் எழுதுகின்றார்கள் அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே சென்ற வருடத்தில் நாங்கள் எத்தனை இமாம் ஜமாக்களை விட்டிருப்போம் எத்தனை கொலைகளை விட்டிருக்கின்றோம் எத்தனை பொய்களை சொல்லிருக்கின்றோம் எத்தனை மட்டிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அவைகளோடு நாங்கள் அல்லாஹை சந்திக்கின்றதா அவைகளோடு புது வருடத்தை சந்திக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே வைத்து கேட்க வேண்டும் அன்பாந்த இஸ்லாமிய சாதர்களே எதிருடைய வருடம் என்றாலே அதிகமானவர்களுக்கு தெரியாது ஜனவரி தான் முஸ்லீம்களுடைய புது வர்க்கம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஹிஜ்ருடைய பயணம் இஸ்லாத்தில் முக்கிய கசாப்தங்களை உருவாக்கியது முக்கிய நிகழ்வுகளை உருவாக்கியது முஸ்லீம்களுக்கு வெற்றி நடை போட வழிவகுத்த ஒரு அமல் தான் இந்த ஹிஜரத்துடைய அமல் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹிஜிரியுடைய வருடத்தின் மூலமாக ஹிஜிரியுடைய அந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் என்ன உணர்ந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹால குரானிலே கூறும் பொழுதோ சுரத்து சௌபாவிலே மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டு ஆகும் அது எப்பிலிருந்து நபிசல் அல்லா அவர்கள் வந்ததில் இருந்தா நம் இப்ராஹிம் அலி அவர்கள் வந்ததில் இருந்தா இல்ல ஆதம் அலி வந்ததில் இருந்தா இல்லை எப்ப அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியலையும் படைத்தானோ அன்றிலிருந்து பி அல்லாஹுடைய குரானிலே அல்லாஹுடைய வேதத்திலே அவன் எழுதிவிட்டான் மாதங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஏ மனிதா நீ சிந்திக்க வேண்டும் அதில் நான் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றேன் அதுதான் நேரான பாதை நேரான மார்க்கம் நான் இவைகளை தந்து உன்னை நான் சொல்லுகின்றேன் மனிதா பலா தலலிமோ அன்புசக்கும் வேறொரு ஆயத்திலே அல்லாஹு கூறுகின்றான் இந்த நான்கு மாதத்திலும் நீங்கள் யுத்தம் கூட செய்ய வேண்டாம் ஆனால் இன்று நாம் குடும்பத்திலோ குடும்பத்தோடு சண்டை பிடிக்கின்றோம் ஏற்றுகின்றோம் நண்பர்களோடு பகத்திக் கொள்கின்றோம் வியாபாரத்தங்களிலே பிரச்சனை உண்டு பண்ணுகின்றோம் ஏ மனிதா பல பலா அன்பு அன்புசக்கும் இந்த மாதத்திலே நீ சண்டை பிடித்துக் கொண்டு உனக்கு நீ அநியாயம் செய்யாதே வியாபாரத்திலே பொய்த்தல் என்றோம் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஏ மனிதா பல தலை மூவி நான் புதகம் நீ பொய் சொல்லி ஏமாற்றி உனக்கு நீ அநியாயம் செய்து கொள்ளாதே அல்லாஹாலா இன்னும் கூறுகிறான் பல இன்னான் புத்தகம் ஏ மனிதா உனது மனைவிக்கு நீ துரோகம் செய்தி உனது பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தி பெற்றோர்களுக்கு துரோகம் எனக்கு அநியாயம் செய்து கொள்ளாதே இந்த மாதத்திலேயாவது நீ அவதானமாக இரு ஏனென்றால் அடுத்த மாதத்திலே நல்ல முறையிலே பழகி கொள்ள முடியும் வாழ்றதுக்கு அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே இவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்கிறான் யார் அல்லாஹை பயந்து அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து ஏவல்களை விலகி நடக்கின்றாரோ நிச்சயம் அவர் தக்குவாதாரிகள் தக்குவாதாரிகளோட அல்லாஹ் இருக்கின்றான் அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு பொய் சொன்னால் ஒரு ஏமாற்றம் செய்தால் எங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் வருகின்றது நாங்கள் பணத்தை நம்புகின்றோம் அல்லாஹுடைய உதவி கண்முன்னுக்கு தெரியவில்லையே பணம் கண்ணுக்கு தெரியுதே நாங்கள் பொய்ய சொல்கின்றோம் நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கின்றோம் மற்றவனுடைய சொத்திலே மற்றவனுடைய காணியிலே மற்றவனுடைய வீட்டிலே நாங்கள் அபகரிக்கின்றோம் ஒரு நிலத்தேனும் அபகரித்தால் ஏழு பூமிகளை நாளை மறுமை நாளையில் மாலையாக போடுவானே நீ இதை உணரவில்லையா நீ நீயே உனக்கு அநியாயம் செய்து கொண்டாய் மனிதனே அல்லாவத்தால் எச்சரிக்கை செய்கின்றான் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் இந்த ஹிஜிரத்தின் மூலமாக இந்த முஹர்ரன் முகர்ரத்தின் மூலமாக நாங்கள் பெற்ற படிப்பினைகள் என்ன இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களிலே அதிகமானவர்கள் வியாபாரத்துக்கு சென்றால் சந்தைக்கு சென்றால் மார்க்கெட்டுக்கு சென்றால் கடைக்கு சென்றால் என்ன அவங்களை நேத்து மார்க்கெட் ஆனலையே நேத்து வரலையாம் பஜாருக்கு நேத்து உங்களை சொப்பினுக்கு காணலை என்று கேட்கின்றோம் ஆனால் நீ இன்று சுகருக்கு வரவில்லையே லோகருக்கு வரவில்லையே மார்க்க விடயங்களில் ஆர்வம் ஊட்டுவதை எங்களிடத்திலே காண முடியாமல் இருக்கின்றது அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே இந்த முகர்ற மாதத்தில் நடந்த கவலைக்குரிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றது அதில் ஒன்றுதான் ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் கர்பலாவுடைய சம்பவம் அனைவர்களுக்கும் தெரியும் ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்கள் இறுதி வரை தனது உம்மத்துக்காக பாடுபட்டார்கள் அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே சுபகுக்கு பின் கொழுதை விட்டு அங்கே சிறு தூக்கம் தூக்குகின்றார்கள் கனவிலே நபிகள் நாணயம் சல்லா வந்து ஹுசைனே இன்று மாலையில் நீங்கள் என்னை சந்திப்பீங்க சொல்லிவிட்டு விட்டார்கள் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே ஹுசைன் அலி அதை கேட்டுவிட்டு சத்தமாக சத்தமில்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஆனால் இருக்கவில்லை உண்மத்துக்காக பாடுபட்டார்கள் முஸ்லிம் உமாவுக்காக முஸ்லிம் சமூகத்துக்காக பாடுபட்டார்கள் அசர நேரத்திலே ஷஹீதாக்கப்பட்டு பல ரூ பிரிக்கப்பட்டது இந்நாளில் ராஜீவன் அந்த கடைசி நேரம் வரைக்கும் உம்மத்துகள் கொள்கையாளிகளாக நல்லவர்களாக நல்ல அகலாக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு பாடுபட்டார்கள் இன்று எங்களுடைய குடும்பத்திலே மனைவிடத்தில் கொள்கை இல்லை பிள்ளையிடத்திலே கொள்கை இல்லை கூட பிறந்தவரிடத்திலே கொள்கை இல்லை நாங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கின்றோமா அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றோமா இரண்டாவது கவலைக்குரிய விடயம்தான் மாவீரர் வீரர் கலீஃபா உமர் அலி அல்லா ஷஹீதாக்கப்பட்ட மாதம் சுபக தொழுகைக்கு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு யகோதி வந்து கத்தியால் குத்துகின்றான் பல இடங்களிலே குத்துகின்றான் மயக்கம் போட்டு விழுகின்றார்கள் துறை ஆறில் அவர்கள் வபாத்தாகின்றார்கள் வபாத்தாகும் வரைக்கும் எந்த அளவுக்கு என்றால் முபஸ்தரீன்கள் எழுதுகின்றார்கள் சாப்பிட்ட சாப்பாடு குத்தப்பட்ட இடங்களிலால வெளியவர் வரும் அந்த அளவுக்கு காயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மயக்கம் வந்ததா எலும்பி தொழுகையுடைய நேரத்தை கேட்பார்கள் அங்கேயா தொழுகை தயமம் செஞ்சு கொண்டு தொழுவார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு காற்றில் வந்துட்டு தலைவலி வந்துட்டு காலில் ஒரு காயம் எத்தனை மக்களை நாங்கள் விடுகின்றோம் இந்த முகர்ணம் அதை உணர்த்துகின்றது ஏ மனிதா நீ முந்தைய வருடங்களில் முந்தைய மாதத்தில் முந்தைய நாளில் நீ பால் பால்படுத்தினாய் இனியும் நீ பால்படுத்தி நீ உணர்த்தி அநியாயம் செய்து கொள்ளாதே பல தலலை மூப்பின் அன்புதகம் உமர் அலி அல்லான் அவர்களை நோய் விசாரிக்க அதிகமானவர்கள் வந்தார்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒருவர் சென்று விட்டார்கள் வாசப்படியை தாண்டவில்லை குமரலிலாக சைக்கிளின் மூலமா அந்த சகாபியை கூப்பிட்டு அந்த சகனாத்துடைய நேரத்திலும் என்ன சொன்னார்கள் தெரியுமா எனது தோழரே உங்களுடைய கால் சட்டை அதாவது உங்களுடைய உடுப்பு ஆடை அரண்டை காலுக்கு கீழால் இருக்கின்றது அதை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அன்பான் அல்லாவின் நல்லது யாரே அந்த நேரத்திலும் சமூகம் தெரிஞ்சவனும் சமூகம் வழிதவறி போகக்கூடாது நண்பர்கள் வழிதவறி போகக்கூடாது என்று உணர்வோடு செயற்பட்டவர்கள் தான் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இன்று எங்களிலே எத்தனை பேர் கரண்டை காலுக்கு கீழால் நாங்கள் அடை அணிகின்றோம் அது எங்கள் மத்தியிலே சர்வ சாதாரணமாகிவிட்டது இந்த ஒரு சுண்ணத்தையாவது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அயாத்தாக்கி வந்தால் எங்களிலே எத்தனை சுண்ணத்துகள் நிரம்பி இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் காணாமல் போகும் எத்தனை பறக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சாதனைகளே இது போன்றுதான் மாதத்திலே அதிகமான நபிமார்களின் நிகழ்வுகள் நிற நிகழ்ந்தது முக்கியமாக குரானுடைய ஆதாரம் இருக்கின்றது மூசா அலையலாம் அவர்கள் அங்கே காப்பாற்றப்பட்டு திராவுன் அளிக்கப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும் அதே போன்றுதான் நூஹ் அலையலாம் அவருடைய கப்பல் ஜூத் என்னும் மலையில் ஒதுங்கப்பட்ட தினமும் மகரமுடைய பத்தாவது நாள் என்று திருமதியிலே பதிவாக இருக்கின்றது அதே போன்றுதான் நம்ம இப்ராஹிம் அலையாம் அவர்களையும் அல்லாஹு தாலா நாற்பது நாளுக்கு பின்னால் அந்த நம்ரூதிய இருந்து காப்பாற்றிய தினமும் மகரம் பத்திலே நான் அமைந்ததாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம் இன்னும் எத்தனையோ நபிமார் நிகழ்வுகள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் அவைகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் சகியான ஆதாரங்கள் இல்லை அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் இவ்வளவு நபிமார்களுடைய வரலாறு படிக்கின்றோம் நாங்கள் இன்னும் எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய பிடிவாதங்களை எங்களுடைய கோபதாபங்களை நாங்கள் விட்டுவிடவில்லை அன்பாந்து அல்லாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லா சொல்ல அவரிடத்திலே கேட்கப்பட்டது மனிதர்களிலே யார் சிறந்தவர் என்று கேட்கப்பட்டது இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லா சொல்லலாம் சொன்னார்கள் மண் பால உமருகு அமலுகு யாரிடத்திலே அதிகமான காலம் வாழ்றாரே நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு வாழ்றாரே ஆனா அதோட நல்லமல்களோட வாழ்றாரே சொல்லுறாரே திக்ரு செய்யறாரே குர்வான் ஓதுறாரே நல்ல அமல்களோடு அதிகமான காலம் கொடுக்கப்பட்டு யார் வாழ்றாரோ அவர் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயன் சொல்லலாம் அவர்கள் இன்று நாம் சிலரிடத்திலே கேட்டால் முதிர்ந்த வயது இருக்கின்றது ஐம்பதை தாண்டி நாற்பதை தாண்டி அழுத்திலே கேட்டால் எனக்கு சுகர் இல்ல பிரஷர் இல்ல நான் நல்லா தான் இருக்கின்றேன் ஆனால் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் பள்ளி பக்கம் போனதில்லை அதே சொல்லலாம் இடத்துல திரும்ப கேட்கப்பட்டதே ஐயு நாசி ஷார் மனிதர்களே ஆக கெட்டவர்கள் யார் என்று சொன்னார்கள் அருமை நான் என்று சொல்லலாம் சொன்னார்கள் மண் பால உமுருகு யாருடைய வாழ்நாள் நீடித்திருக்கின்றாரோ நீண்ட காலம் வாழ்ந்தாரே ஆனால் அமலுகும் அவருடைய அமல்கள் அனைத்தும் கெட்டதா இருக்கின்றது மக்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார் மக்களோடு சண்டை பிடிக்கின்றார் தொழுகை இல்ல விவாதத்து இல்ல பள்ளிக்கு வந்தாலும் தூங்குற பள்ளிக்கு வந்தாலும் கதைக்கிற இந்த ஊர்களாய் பேசுற இது போன்ற கெட்ட அமல்களை கொண்டு நீண்ட காலம் வாழ்றாரோ இவர்தான் உங்களிலே கெட்டவர் என்று சொன்னார்கள் அருமை நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த முகரம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த முகர்றத்திலேயாவது நாங்கள் அனைத்து கெட்ட செயல்களை விட வேண்டும் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே எஜிரி ஆண்டு எவ்வாறு அமைந்தது என்பதை பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் நபி சொல்லாலுடைய காலத்தில் ஆமுத்தில் யானை வருடம் என்பதாகத்தான் இருந்தது ஆமுத்தில் எவ்வாறு உருவாகினது என்றால் ஆபத்துள்ளாவை உடைப்பதற்கு அப்ரஹாம் மன்னன் எடுத்து வந்த யானை படை அன்றிலிருந்து யானை வருடம் என்று எடுத்துக் கொண்டிருந்தார்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் பின்னால் அலி ஆட்சி செய்தார்கள் அதற்கு பின்னால் அலி அல்லாஹன் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அலி அல்லாஹுடைய காலகட்டத்தில் பல சிந்தனைகள் பல சீர்திருத்தங்கள் பல முன்னேற்றங்களுடைய ஆட்சியில ஏற்பட்டது இந்த நேரத்தில் அபு மூத்தல் அஷரி அலி அல்லாஹன் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள் அமீர் அல் மோமினின் உமர் அலி அல்லாஹன் அவர்களே நாங்கள் எங்களுடைய கடிதங்களுக்கு திகழ்கிட வேண்டும் எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் நேரமிட வேண்டும் திகதியிட வேண்டும் எங்களுக்கு ஒரு கலண்டரை எங்களுக்கு ஒரு முறையை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள் என்று சொன்ன பொழுதோ உமர் அவர்கள் சிந்தித்த அனைத்து சகாபாக்களை கொண்டு சேர்க்கின்றார்கள் அங்கே மசூரா நடக்கின்றது சில சகாபாக்கள் சொல்கின்றார்கள் அமீரல் மோமினின் அவர்களே எங்கள் நாங்கள் நபி சொல்லாசர்கள் பிறந்த மாதம் அதை வைத்து நாங்கள் வருடத்தை ஆரம்பிப்போம் அதனை அவ்வாறு பேர் வைப்போம் என்று இன்னும் சகாபாக்கள் சொன்னார்கள் இல்ல நபி சொல்லாசர வஃபாத்தான வருடத்தை வைத்து நாங்கள் ஆரம்பிப்போம் இன்னும் சில சகாபாக்கள் சொன்னார்கள் இல்ல நபி சொல்லாசருக்கு நபி பட்டம் கிடைத்த நுபுவத்தை வைத்து நாங்கள் ஆரம்பிப்போம் கடைசியா உஸ்மான் கனி அலி அல்லா அலியனில் முர்த்தனார் அலி அல்லா அவர்களுடைய இருவர்களுடைய ஆலோசனைப்படி ஹிஜ்ரை வைப்போம் என்று முடிவுக்கு வந்து மஷூராவிலே முடிவாக்கப்பட்டது ஹிஜ்ரி என்று வைப்போம் ஹிஜ்ரி வருடம் இந்த நேரத்திலே உமர் அலி அல்லான் அவர்கள் பிறப்பை பத்தி நபியுடைய பிறப்பை பத்தி நான் வைத்தால் அதிலே பல பிரச்சனைகள் வரும் மாற்று மதத்தவர்களும் புத்தர்களும் ஏனையவர்களும் அவங்களுடைய தலைவருடைய பிறந்த தினத்தை தான் ஆரம்பிக்கின்றார்கள் அதே போன்று இறப்பை பற்றி வைத்தால் அதிலேயும் நல்லா இருக்காதே முஸ்லீம்களில் கட்டுப்பா முஸ்லீம்களுக்கு தெரிவராதே அதே போன்றுதான் நபிசல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய ருபுவத்தை வைத்து வைப்போமா என்று ஆலோசிக்கப்பட்ட பொழுதும் இல்லை இது அல்லாவுடைய மார்க்கம் அது ரசூலுல்லாவுடைய மார்க்கம் அனைத்துக்கும் பொதுவாக நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாம் ஹிஜ்ரி என்று வைப்போம் என்று நம் முடிவெடுத்தார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே ஹிஜரத்துடைய படிப்பினைகள் ஏராளம் ஏராளம் தாம் கட்டிய வீட்டை விட்டு தாம் ஈட்டிய புகழை விட்டு தாம் அங்கே சேர்த்த சொத்து சுகங்களை விட்டு அங்கே மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எங்களுக்கு இப்பொழுதும் தெரியும் உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு சென்று வந்தவர்கள் கடைசி சமாப் செய்வார்கள் சமாப் கொள்வதா மைனஸ் சமாப் என்று அங்கே சென்று விட்டு பிரியும் பொழுது உள்ளத்திலே கவலை ஏற்படுகின்றது அடைய இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா அந்த காபத்துள்ளா விட்டு பிரிவது கவலை ஆனால் சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருடங்கள் கபத்துல்லா மக்காவிலே வாழ்ந்த நபி கபத்துல்லா பக்கத்தில் இருந்த நபி அங்கே காபருடைய கொள்ளை பிரச்சனை தாங்க முடியாமல் அங்கே சகாபாக்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா நாங்கள் போர் தொடுப்போம் எங்களுக்கு இங்க வாழ முடியாது பல பிரச்சனைகள் இவ்வாறு கூறப்பட்ட பொழுதோ பொறுமையா நீங்கள் இஸ்மிரு இஸ்பிரு என்று சொன்னார்கள் கடைசியாக அசருடைய நேரத்திலே வந்து நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது எங்களுக்கு வெளியாகுவதற்கு அனுமதி வந்திருக்கின்றது சகாபாக்கள் ஒவ்வொருத்தராக அனுப்பி வைத்தார்கள் கடைசியா நபி சொல்லா அலிசம் இரவு அபுபக்கர் வீட்டை தட்டி நான் போறேன் மதீனாவுக்கு செல்ல போகின்றேன் என்னோடு வர முடியுமா என்று கேட்டார்கள் உடனே லெப்பைக்கு அரசூல் எல்லாம் நான் உடனே வருகின்றேன் என்று கூறி இருவருமாக சேர்ந்து அலிர் அலி அல்லான் அவர்களை சந்திக்க போகின்றார்கள் அலிர் அலி அல்லாஹன் அவர்களை அழைத்து வீட்டுக்குள்ளே வைத்து அங்கே அவர்களை படுக்க வைத்து விட்டு அங்கே வெளியே வந்து பார்த்தால் காப்பீர்கள் அனைவர்களும் நாலா பக்கங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காப்பீர்களுக்கு தெரியும் நபி முகமது சல்லா அலிசம் அவர்களை ஒருத்தர் மட்டும் சென்றால் பார்க்க முடியாது ஏன் அவருடைய குடும்பம் எங்கள் மீது கிளர்ந்தெழும்பும் அதனால் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தராக ஆயுதங்களை கொடுத்து அழைத்தார்கள் நபிசல்லாசர் எடுத்து வெளியிலே வரும் பொழுது அனைவர்களும் ஆயுதங்களோடு இருக்கின்றார்கள் மண்ணை எடுத்து குஜோ உங்களுடைய முகங்கள் இல்லாமல் ஆட்டும் என்று கூறி மண்ணை தூய்விட்டு சென்றார்கள் சென்று அங்கே காபத்துள்ளாவை சுத்தி தவா செய்துவிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் கவலையோடு சொன்னார்கள் அருமை நான் என்று சொல்லலாம் அவர்கள் இந்த மக்கள் என்னை விரட்டவில்லை என்றிருந்தால் என்னை அனுப்பவில்லை என்றிருந்தால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா அகப்பொல் பிலாது இழல்லா ஆதா எனக்கு இல இளைய அகப்போல் பிலாது இளைய ஆதா எனக்கு விருப்பமான ஊர் இது என்று சொன்னார்கள் அருமை நாயன் சொல்லலாம் அலையம் அவர்கள் அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே மக்காவை விட்டு அங்கே மதீனாவை அடைந்த பொழுது அங்கே மக்கள் ஆரவாரமா வரவேற்றார்கள் ஆனால் அங்கே மக்களை அழைத்து நபிசல்லாம் அவர்கள் வாங்க நீங்க எங்கட கூட்டம் தானே நாங்க போயிட்டு மக்காவோட யுத்தம் செய்வோம் என்று கூறவில்லை அங்கே ஆற்றிய முதல் உரை ஐயுகன்னார் மனிதர்களே அப்சுசலாம் சமாதானத்தை பரப்புங்க சலாத்த பரப்புங்க அங்கே சமாதானத்தை ஒற்றுமை ஒன்று பண்ணினார்கள் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஒற்றுமை எங்களிடத்திலே ஒற்றுமை எங்கே ஒரு காணி பிரச்சனைக்காக நானாவோட பேசுறதில்ல கல்யாணம் வீட்டு ஒரே நேரத்துல சாப்பிடுற நானாவோட கோபம் தாத்தாவை விட்டு கிடைக்கிறல்ல அவ பட்டினியோட இவர் மாதா மாதம் உம்ரா அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹிஜரத் எங்களுக்கு தரக்கூடிய பாடம் ஒற்றுமை இந்த ஒற்றுமை எங்களிடத்தில் எத்தனை இடத்தில் இருக்கின்றது நாங்கள் சித்திக்க கடமை பண்ணிருக்கின்றோம் அன்பான் அல்லாவின் நல்லடியார்களே வருடா வருட முகரத்தை சந்திக்கிறோம் ஏனே நல்ல நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் ஆனா எங்கெல்லாம் மாற்றம் வரலையே அப்ப ஏன் நாங்கள் வாழ்வது பூமிக்கு பாரம் இல்லையா அன்பாந்த அல்லாஹின் நல்லடியாளர்களே மதீனா நகருக்கு ரசூல் சல்லாஹர் செல்வதற்கு முன்னால் எத்ரிப் என்று பெயர் இருந்தது எப்பொழுது ரசூல் சல்லாஹர் சென்றார்களோ மதீனத்தும் நபி நபியுடைய நகரம் பின்பு மதீனாவாக மாறியது அன்பாந்த அல்லாஹின் நல்லடியாளர்களே இங்கே மக்கா முகாஜரியுங்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் சென்றார்கள் கொடுத்த ஆணையோடு சென்றார்கள் அங்கே மதீனாக்கு சென்றால் சகாபாக்கள் மதீனா அன்சாரிகளை அழைத்து உங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது ஒவ்வொருத்தரை ஒவ்வொருத்தர் பொறுப்பேற்றார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே ரெண்டு வீடு உள்ளவர்கள் ஒருத்தர் வீட்டை கொடுத்தார்கள் சகாபாக்களுக்கு மக்கா மகாஜரீன்களுக்கு ரெண்டு மனைவி உள்ளவர்கள் ஒரு மனைவியை விட்டுக் கொடுத்தார்கள் மகாஜரீன்களுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் சகோதரத்தன்மை சமத்துவத்தை அங்கே பரப்பினார்கள் இந்த முகர்ணம் இதை எங்களுக்கு உணர்த்துகின்றது ஹிஜிரியை உணர்த்துகின்றது நாங்கள் வீட்டிலே திருமண வைபவங்கள் செய்கின்றோம் குடும்பத்திலே மூத்த மூத்தவர்களுக்கு சொல்வதில்லை பக்கத்து வீட்டார்களுக்கு தெரியா இது இஸ்லாத்தில சொல்லப்படவில்லை அன்பார் அல்லாஹ் நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்றால் அப்துல் ரஹ்மான் இபின் அலி அல்லான் அவர்களை கூட்டி செல்கின்றார்கள் சாஹித் அலி அல்லாஹன் அவர்கள் அங்கே வீட்டுக்குள்ளே சென்று அங்கே அமர வைத்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கிழித்து நடுவால பிரித்து கொடுக்கின்றார்கள் இந்த பாதி ஏண்ட வீடு அடுத்த பாதி உங்களோட வீடு யார் சகாபாக்கள் கேட்டால் இது பாதுடைய வீடுன்னு நீங்க சொல்ல வேண்டாம் உங்களுடைய வீடு என்று சொல்லி என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சகதுடைய வீடு என்று சொல்லி என்னை நோடிக்காதீங்க என்று அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தார்கள் இன்று என்னுடைய பஜாரிலே ஒரு கடையை நானாக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்ல ஒரு பேச்ச காணிய தாத்தாக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்ல நாங்க எங்க இருக்கிறோம் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே சொத்துகளை கொடுத்தார்கள் அப்துல் ரஹ்மான் நாவுக்குரல் சொன்னார்கள் எனக்கு அவைகள் ஒன்றுமே வானா சந்தையை காட்டுங்க பஜார காட்டுங்க அங்க போயிட்டு நான் சாமான் வாங்கி நிற்கின்றேன் கேட்கவில்லை முப்பது திருகத்தை எடுத்து கொடுத்தாங்க அங்க போயிட்டு பால் வாங்கி வியாபாரம் பண்ணினாங்க பின்பு கோடீஸ்வரர்கள் ஆயுத சம்பவம் வரலாறு எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த ஹெஜரி உணர்த்துவதை பொய்ய விடணும் கலவை விடணும் கோபத்தை விடணும் அநியாயத்தை விடணும் சமாதானத்தை எடுக்கணும் அன்பு எடுக்கணும் ஒற்றுமை எடுக்கணும் இந்த எச்சரி உணர்த்துவது இதுதான் நாங்கள் எத்தனையோ பயான்கள் கேட்டிருக்கின்றோம் எல்லாம் வரலாறு சொல்லிக் கொண்டு போகின்றார்கள் நான் இப்படித்தான் இருப்பேன் நான் தாத்தாவோட கோபிச்சு கொண்டுதான் இருப்பேன் அவன் நான் தவறு செய்யலையே என் தவறு செஞ்சான் நான் என் தம்பியோட நான் என் பேச போவேன் நான் நான் அவனே தான் வரணும் நாங்க விட்டு கொடுக்க விருப்பம் இல்ல ஆனா எங்களுக்கு எல்லாம் வேணும் நாங்க கேட்கின்றோம் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த முகர்றம் எங்களை சீர்திருத்த வேண்டும் இந்த நிஜரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னாவது வருடம் எங்களை சீராக்க வேண்டும் நாங்கள் அடுத்த நாள் காலடி அடிக்கும் போல் வைக்கும் பொழுது புதிய ஒரு மனிதராக நல்ல மனிதராக நல்ல குணமுள்ளவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் விஜயத்துடைய ஹிஜரத் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா குவானிலே கூறுகின்றான் ஹிஜரத் செஞ்ச அனைவர்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அந்த அளவுக்கு ஹிஜரத் முக்கியத்துவம் ஊரை விட்டு ஊர் மாறுறாங்க பிரச்சனையின் காரணமாக அமல் செய்ய முடியாது இன்று எங்கட ஊருக்கு கொத்தம் வெளியிலேந்து வாராரு வந்து கொஞ்சம் கடை செஞ்சு முன்னேறானே பாரு அவனை வந்தான் வருத்தான் முன்னேறிட்டான் எங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறான் சொல்றோம் இல்லையா சில பகுதிகள் எங்களுடைய நாட்டிலே சில பகுதிகள் இருக்கின்றது வந்தான் வருத்தான் என்றே நாங்கள் பெயர் குத்துறோம் ஆனால் அன்சாரி சகாபாக்களுடைய நிலைமை என்ன அழைத்தார்கள் நீங்க வாங்க எங்களோட பேசி நாங்கள் விவசாயம் செய்வோம் என்று முஹாஜிரின்கள் மக்கள் வாசிகள் சொன்னார்கள் நாங்கள் விவசாயம் செய்ய தெரியாத எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் தான் செஞ்சு பழக்கம் இருக்கின்றோம் அன்சாரி சகாபாக்கள் சொன்னார்கள் மதீனா நீங்க எங்களை நிலத்தெடுத்து எங்களை நாங்க வேளாண்மை செஞ்சு நாங்க விவசாயம் செஞ்சு அறுவடை செய்து நாங்களே காரணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்பு பசூல் சல்லாசைய பாசறையில வளர்ந்தவர்கள் நாங்கள் வந்தாமறுத்தான் அவன் அடுத்த ஊரான் அவன் கிழக்கான் அவன் தெற்கான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்பான் அல்லாவின் நல்லடியார்களே அடுத்ததாக அலிர் அலி அல்லாஹன் அவர்களும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹர்களும் வருகின்றார்கள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்ததை யார் இதிலே மிக முக்கியமானவர் கேட்கின்றார்கள் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம் அலிர் அலி அல்லான் அவர்களும் இபுன் அப்பாஸ் அலி அவர்களும் நாங்கள் யார் சிறந்தவர் எங்களிலே நபிசல்லாசன் அவர்கள் கேட்டார்கள் என்ன விடியும் ஏன் நீங்கள் சொல்வதை கேட்கின்றீர்கள் இல்ல நாங்க அறிஞ்சு கொள்ளணும் சொன்னார்கள் அருமையினா என்று சொன்னார்கள் அலி ரயில் அவர்கள் தான் சிறந்தவர்கள் இவன் அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள் நான் உங்களுடைய சகோதரருடைய மகன் அல்லவா நல்ல அறிவாளி அல்லவா நல்ல மூத்தவன் அல்லவா ஏன் நீங்கள் அவரை தெரிஞ்செடுத்தீங்க இன்ன அழியன் சபக்கமில் ஹெஜர் அலிஹலியன் அவர்கள் இன்னும் ஒரு ஹிஜரத் செய்து வந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு பின்னால் அந்த அளவுக்கு ஹிஜரத் முக்கியத்துவம் முக்கியத்துவம் அந்த பாடங்கள் எங்களுக்கு புகட்டுகின்றது அன்பான் அல்லாவின் நல்லடியார்களே போன காலம் பேசிட்டு வரக்கூடிய காலத்திலாவது எங்களுடைய குரோதங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வாண்டு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் இந்த மாதத்திலே தான் மிக முக்கியமான தினங்கள் துறை ஒன்பது பத்தில் வருகின்றது நபிசல்லா அலிசமார்கள் சொன்னார்கள் துறை ஒன்பதில் பிறை பத்தில் நீங்கள் நோன்பு பிடிங்கள் அடுத்த வருடம் நான் இருந்தால் பிறை ஒன்பதில் நோன்பு பிடிப்பேன் நபிசல்லாத்தர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கே யூதர்கள் அந்த பிறை பத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் பிடிக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் நன்றி கடனாக நாங்கள் பிடிக்கின்றோம் நபிசல்லாத்தம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் நாமும் பிடிப்போம் என்று பிடித்து சகாபாக்களுக்கு மேவினார்கள் எங்களுடைய நாட்டிலே புதன்கிழமை பத்தாவது நாள் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் வாமரது சியாமிகி கொண்டு ஏவினார்கள் நோன்பு பிடிங்கோ சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்னா அவங்களும் பத்த பிடிக்கிறாங்க நாங்களும் பத்த பிடிக்கிறோம் வித்தியாசம் இல்லையே நான் ஒப்பாகுவோமே சொன்னார்கள் சொல்லலாம் அவர்கள் நான் ஒன்பதில் நாங்கள் நாங்கள் பிடிப்பேன் என்று அதற்கு ஆயிட்டாங்க எங்களுக்கு ஒரு படிப்பின எங்களுக்கு ஒரு மார்க்கம் சொல்கின்றது நாங்கள் கட்டாயம் பிடிக்க வேண்டும் நபிசல்லாவுடைய காலத்தில் நோன்பு கடமையாக இருக்கும் முன்னால் இந்த ஆசுராவுடைய நோன்பு பரலாக இருந்தது நோம்பு பரலாக்கப்பட்டதின் பின்னால் நபி சொல்லா சொன்னார்கள் விருப்பமானவர்கள் பிடிங்க திருமணியில் ஒரு அதிர் வருகின்றது ஒன்பது பிடிக்கவில்லையா கிடைக்க கிடைக்கவில்லையா பத்தையும் பதினொன்னையும் பிடித்து யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க இந்த நோம நாங்கள் கட்டாயம் பிடிக்க வேணும் எங்களுடைய நாட்டுல செவ்வாவும் புதனும் இந்த பிறை ஒன்பது பத்தும் அமைகின்றது திங்கள் பின்னேரம் நாங்கள் செவ்வாய் அதிகாலை சகார் செய்ய வேண்டும் பிறை ஒன்பது பிறை பத்து புதன்கிழமை இந்த நோம்பை நாங்கள் பிடித்து அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்காக முற்பட வேண்டும் நபி சொல்லாத்தர்களிடத்திலே கேட்கப்பட்டது நாங்கள் இந்த நோம்பை பிடிச்ச எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்ப இப்படித்தானே மனிதர்கள் எல்லாத்துக்கும் கேள்வியே இதை செஞ்சா என்ன கிடைக்கும் இதை செஞ்சா என்ன தருவா சொன்னார்கள் நாங்கள் கடந்து வந்து ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அன்பான் நல்லாவே நல்லடையார்களே எங்களுடைய காலம் உருண்டோடி கொண்டிருக்கின்றது நாங்கள் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் எஜிரத் எங்களை கடந்து செல்கின்றது கமலால் கடந்து செல்கின்றது ஹஜ்ஜி கடந்து செல்கின்றது ஆனால் எங்களிலே மாற்றம் வரவில்லை என்றால் நாங்கள் அல்லாவிடத்திலே தப்ப மாட்டோம் அல்லாஹ் பிடிச்சு கொள்வான் உங்களுக்கு இவ்வளவு உபதேசம் தந்தேனே நீ திருந்தவில்லையா எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்துல கை வச்சு கேட்கணும் இன்றிலிருந்து நான் என்ன பாவம் செய்கின்றேன் என்ன தவறு செய்கிறேன் என்னால் என்ன அப்பா கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் அல்லாஹுக்கா இருந்து யோசிச்சா அல்லா எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவான் இல்ல தவறொன்றும் செய்யலையா அப்ப நான் கொள்கையை விட்டுறேனா கோபிச்சு கொண்டிருக்கின்றன எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும் சொல்லணும் நாங்கள் கோபித்தோரோட செல்லணும் உண்மையிலே நாங்கள் நிலபராது என்றால் கூட நாங்கள் ஆரம்பத்திலே சலாம் சொன்னால் உயர்ந்த தரஜாக்கள் சொர்க்கத்தில் எங்களை காத்து கொண்டிருக்கின்றது எதை பேசினோமோ கேட்கோமோ அதன்படி அமல் செய்ய வல்ல நான் எம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக மனைவி மக்கள் இந்த வாசிகள் குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களை யாரா நீ மன்னிப்பாயாக யாரா உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்கள்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் கொள்கையில் கொடுத்த சதக்காக்கள் தான் தர்மங்களை கபூல் செல்வாயாக யார் யாரெல்லாம் தொழிலிலே பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு நல்ல தொழிலை அமைத்து தந்தருள்வாயாக யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கையெழுத்திருக்கின்றோமோ உள்ளத்தை அறிந்த ரப்பு யா அல்லாஹ் அனைத்து ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தருவாயாக கடைசி நிலைமையை ஹைராகி தந்தருவாயாக லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூல் என்ற கலிமாவோடு வர்ணிக்கக்கூடிய பாக்கியத் நசீபாக்குவாயாக ஆமீன் ஆமீன் வாஹரதவான